அடியார் பெருமை அறிவாய் போற்றி போற்றி ஓம் அடியவர்காரமுது ஆனாய் போற்றி போற்றி ஓம் அண்டத்துக்கு அப்பாலாய் நின்றாய் போற்றி போற்றி ஓம் அதிபுதியே ஆரமுதே அதி போற்றி போற்றி ஓம் அந்தியாய் நின்ற அரணே போற்றி போற்றி ஓம் அமரற்பதியாள வைத்தாய் போற்றி போற்றி ஓம் அருமையில் எளிய அழகே போற்றி போற்றி ஓம் அருந்தவர்கள் தொழுது ஏத்தும் அப்பா போற்றி போற்றி ஓம் அனல் அங்கை ஏந்திய ஆதி போற்றி போற்றி ஓம் ஆசை தீர கொடுப்பாய் போற்றி போற்றி ஓம் ஆலமர நிழலில் அமர்ந்தாய் போற்றி போற்றி ஓம் ஆலாலம் புகந்துண்ட ஆதி போற்றி போற்றி ஓம் ஆலை கரும்பின் தெளிவே போற்றி போற்றி ஓம் இடர்கடி கணபதி வர அருளினை போற்றி போற்றி ஓம் இரவிடை ஒள்யெறி ஆடினாய் போற்றி போ வேர்கள் சடையாய் போற்றி போற்றி ஓ உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி போற்றி ஓ உடலே உயிரே உணர்வே போற்றி போற்றி ஓ உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி போற்றி ஓம் உள்ளொளி வீசும் ஒருவ போற்றி போற்றி ஓம் ஊரும் அரவம் உடையாய் போற்றி போற்றி உடலே போற்றி போற்றி ஓம் உன் உடை பிறவியை ஒழிப்பாய் போற்றி போற்றி ஓம் எண்ணறிய திருநாமம் உடையாய் போற்றி போற்றி ஓம் என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி போற்றி ஓம் எரியும் மமுவாழ் படையாய் போற்றி போற்றி ஓம் எல்லாம் சிவன் என நின்றாய் போற்றி போற்றி ஓம் ஏத்தாதார் மனத்து அகத்து இருளே போற்றி போற்றி ஓம் ஏழ் உலகும் ஏழ்மலையும் ஆனாய் போற்றி போற்றி ஓம் ஓம் காரத்து உட்பொருளாய் நின்றாய் போற்றி போற்றி ஓம் ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி போற்றி ஓம் ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி போற்றி ஓம் கங்கையை சடையில் கரந்தாய் போற்றி போற்றி ஓம் கண்ணாய் உலகெல்லாம் காத்தாய் போற்றி போற்றி ஓம் கம்பா கரி உரித்த கபாலி போற்றி போற்றி ஓம் கலைமான் மறிகேந்தும் கையா போற்றி போற்றி ஓம் கடல் அடைந்தார் செல்லும் கதிகே போற்றி போற்றி ஓம் கற்றவர்கள் உண்டும் கனியே போற்றி போற்றி ஓம் கற்று அறிந்த கலை ஞானம் மானாய் போற்றி போற்றி ஓம் காப்பு அறிய ஐம்புலனும் காத்தாய் போற்றி போற்றி ஓம் காலனை காய்ந்த எம் கடவுள் போற்றி போற்றி ஓம் காவாய் கனக குன்றே போற்றி போற்றி ஓம் குழைக்கும் பயிர்க்கு ஓர் புயலே போற்றி போற்றி ஓம் குறைவுடையார் குறை தீர்ப்பாய் போற்றி போற்றி ஓம் கொங்கு அலரும் நரும் கொன்றை தாராய் போற்றி போற்றி ஓம் சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி போற்றி ஓம் சிவலோக நெறிதந்த சிவனே போற்றி போற்றி ஓம் சிற்றம்பலம் மேய செல்வா போற்றி போற்றி ஓம் சுடருளியாய் விளங்கும் ஜோதி போற்றி போற்றி ஓம் சுண்ட விண்ணீரு துதைந்தாய் போற்றி போற்றி ஓம் செங்கனக தனிக்குன்றே சிவனே போற்றி போற்றி ஓம் செந்துவர்வாய் உமை பங்கா போற்றி போற்றி ஓம் செய்யாய் கரியாய் வெளியாய் போற்றி போற்றி ஓம் செல்வாய் செல்வம் தருவாய் போற்றி போற்றி ஓம் செற்றவர்த்தம் புறமெரித்த சிவனே போற்றி போற்றி ஓம் சேவின் மேல் வரு செல்வா போற்றி போற்றி ஓம் ஞாயிறாய் மதியமாய் நின்றாய் போற்றி போற்றி ஓம் தக்கன்சை பெருவேள்வி தகர்த்தாய் போற்றி போற்றி ஓம் தன் ஒப்பு அறியா தழலாய் போற்றி போற்றி ஓம் தீரா நோய் தீர்த்து அருள் வல்லாய் போற்றி போற்றி ஓம் தூநீர் சேர்ந்து இலங்கும் தோளா போற்றி போற்றி ஓம் தென்னாடு உடைய சிவனே போற்றி போற்றி ஓம் நஞ்சு ஒடுங்கும் கண்டத்து நாதா போற்றி போற்றி ஓம் நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி போற்றி ஓம் நான் மறையோடு ஆறு அங்கம் ஆனாய் போற்றி போற்றி ஓம் நல் திசைக்கும் விளக்காய் நாதாய் போற்றி போற்றி ஓம் நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி போற்றி ஓம் நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி போற்றி ஓம் நோக்கு அறிய திருமேதி உடையாய் போற்றி போற்றி ஓம் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி போற்றி ஓம் பண்டை வினைகள் அறுப்பாய் போற்றி போற்றி ஓம் பண் துலங்க பாடல் பயின்றாய் போற்றி போற்றி ஓம் பலரும் பரவம் படுவாய் போற்றி போற்றி ஓம் பல்லுயிராய் பார்தோறும் நின்றாய் போற்றி போற்றி ஓம் பற்றி உலகை விடாதாய் போற்றி போற்றி ஓம் பாடுவார் பாட புகப்பாய் போற்றி போற்றி ஓம் பாட்டு அகத்து இசையாகி நின்றாய் போற்றி போற்றி ஓம் பாரோர் விண் எட்ட பாடுவாய் போற்றி போற்றி பாவி பார் பாவம் அருப்பாய் போற்றி போற்றி ஓம் பிரமந்தன் சிரம் அறிந்த பெரியோய் போற்றி போற்றி ஓம் பிறவி அறுக்கும் பிரானே போற்றி போற்றி ஓம் பிறை அணி செஞ்சடை பிஞ்சகா போற்றி போற்றி ஓம் புற்று அரவ கச்சு ஆர்த்த புனிதா போற்றி போற்றி ஓம் பூதநாதனே புண்ணியா போற்றி போற்றி ஓம் பூவார்ந்த செண்டி புனிதா போற்றி போற்றி ஓம் பெரியாய் சிறியாய் பிறையாய் போற்றி போற்றி ஓம் உடை பெம்மான் போற்றி போற்றி ஓம் பொய் சேர்ந்த சிந்தை புகாதாய் போற்றி போற்றி ஓம் மந்திரமும் மறைப்பொருளும் ஆனாய் போற்றி போற்றி ஓம் மகிழ் பூர்த்தி முருகவேல் தாதை போற்றி போற்றி மருந்து அமரர்க்கு அருள் புரிந்த மைந்தா போற்றி போற்றி ஓம் மறை உடைய வேதம் விரித்தாய் போற்றி போற்றி ஓம் மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் போற்றி போற்றி ஓம் மன்னிய திருவின் மலையோய் போற்றி போற்றி ஓம் மிக்கோர்கள் ஏத்தும் விளக்கோய் போற்றி போற்றி ஓம் மூவா தமிழ்ச்சங்க முன்னவா போற்றி போற்றி முளைத்தாய் போற்றி போற்றி ஓம் மூவா நான் மறை முதல்வா போற்றி போற்றி ஓம் மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி போற்றி ஓம் மூ உலகும் தான் ஆய முதல்வா போற்றி போற்றி ஓம் மெய் சேரப்பால் வெண்ணீர் ஆடி போற்றி போற்றி ஓம் மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி போற்றி வண்ணம் ஆகிரம் உடையாய் போற்றி போற்றி ஓம் வானோர்க்கு அருளிய மருந்தே போற்றி போற்றி ஓம் வானோர் வணங்கப்படுவாய் போற்றி போற்றி ஓம் வெள்ளி குன்றன்ன விடையாய் போற்றி போற்றி ஓம் வேத விழுப்பொருளே போற்றி போற்றி ஓம் கபாலிநாத